காமாட்சி கண்திர காகிருள் நீங்கும் நேரம் இதே பேரண்டம் தோன்றி வளர காரணம் நீ வரதாம்பிகே காமாட்சி கண்திர கார்கிருள் நீங்கும் நேரம் இதே பேரண்டம் தோன்றி வளர காரணம் நீ வரதாம்பிகே எழுந்தருள் எழுந்தருள் ஈஸ்வரி புவனேஸ்வரி என் அன்னையே திருவிழி மலர்க எழுகவே மூவுலகும் செழித்தூங்கவே மிருதங்கம் பேரி படகம் ஆனகம் ஒலிக்கும் சுருதி வேதிய வேத கோஷம் அழைக்கும் பொழுது புலர்ந்தது பறவைகள் பாட்டிசைக்கும் எழுகவே கௌரி உடன் எழுந்திரம்மா சங்கு முழங்கும் எங்கும் சங்கீதம் கேட்டிடும் தங்க மயிலும் சேவலும் குரல் எழுப்பும் வந்தது விடுகின்ற வேளை விழிதிரவாய் சங்கரி நின்றாள் தவ சுப்பிரபாதம் தாயின் முகம் பார்த்து நாணி சந்திரன் ஓடிவிட்டான் சூரியன் நெஞ்செழில் காண தேரினை முடுக்கிவிட்டான் ஆய கலைகள் அனைத்தும் உன் கண் திறந்தால் அல்லவோ பாரில் பரிமளிக்கும் உன் பார்வை எங்கே பொற்கலசம் ஏந்தியே பூரண கும்பம் காட்டுவார் பூமாலே சுட்டிட மேல் கோட்டியிடுவார் கற்புடை மாதர் இன்னிசை மீட்ட வந்தார் காஞ்சி காமாட்சியே கண்மலகதாயே துதிப்பாடகர்கள் வாத்தியங்கள் கொண்டு வந்தார் நிதிவும் சந்நிதி என்றே நினைந்திருந்தார் இது நல்ல தருணம் அருள் அருள்விழி காட்டிடம்மா இமவான் குலக்கொடியே எழு எழுந்திரம்மா முழுநிலா ஒளி என தவறாக மனதில் எண்ணி பரமேஸ்வரன் இன்னும் படுக்கை விட்டெழுந்திரானோ திருமுகம் எம்பக்கம் திருப்பினால் உண்மை புரியும் ஜெகஜனனி கல்யாணியே திருக்கண் திரம்மா அர்த்தராத்திரியிலே அந்த புறத்தில் அம்மா உந்தன் பத்மமலர் பாரச்சலங்கை ஒலி ஜல் ஜல் என சித்தம் மகிழ்ந்த நான் தூக்கம் இழந்து இங்கே நிற்கிறேன் தாயே நின் தோற்றம் எங்கே ஏடுகள் சரஸ்வதி தாமரை திருமகள் மேகலை ரம்பை கையில் தூய நீர் கங்கை நீலா கண்ணாடி ஏந்தியே வந்தனர்கான் தாளங்கள் காளி நந்தையும் பிருந்தாவும் மிருதங்கம் தட்டுகின்றார் ஏனிந்த பொய்த்தூக்கம் பள்ளி எழுக நீயே எழுந்தனன் சிவபிரான் நீராடச் செல்கிறான் எழுந்திரம்மா தனியாகச் சென்றிட மனவிலை நீதான் துணை வந்திடு உறங்கியது போதும் எழுந்திரு கருணை விழி காட்டுவாயோ பூங்காரி தூங்கலாமா துயில் எழுகதாயே அர்ச்சனை செய்திட புஷ்பங்கள் கொண்டு வந்தார் முக்கணி தட்டுகள் பட்டுடை முந்தே வைத்தார் பக்தியாய் உந்தன் லீலா வினோதம் பகருகின்றார் சக்தியே எழுந்து வாராய் தவ சுப்பிரபாதம் மன்மதனை வீழ்த்தினான் ஆயினும் ஈசன் உந்தன் கண்ணத்தில் முத்தம் தரவே காத்திருப்பான் என்னதான் தவம் செய்வானோ அறியோம் தாயே உன்முகம் காண வேண்டும் வந்து உதவுவாயே புனித நீராடினார் முனிவர்கள் கங்கை நீரை தலையிலே சுமந்துமே அபிஷேகம் செய்ய வந்தார் திருவாசல் திறந்திட தரிசனம் தருகதாயே श्रीकाञ्चि कामाक्षिये गुरुसुप्रभातम् मन्दारम् कुन्दम् षण्भगम् जातिमल्ली சங்கு கழுத்திற்கு ஆரமாய் சாத்த வந்தார் பங்கைய கண்டிர எழுந்திரு யோகியர் பார்த்திருப்பார் சிங்காரச் சிரிப்பிங்கே தேவி சீக்கிரம் வார் காஞ்சி மேகலை ஒலிக்கும் ஒடுக்கையாய் இடுப்பு தோன்றும் காஷ்மீர குங்குமப்பூ கலந்த சந்தன கழுத்து தோன்றும் வாஞ்சையாய் ஈஸ்வரன் முத்தாடும் கண்ணம் தோன்றும் வடிவான நாசி தோன்றும் வருக அம்மா விசால புவனங்களையும் வெளியையும் விழிகள் காட்டும் விரிகின்ற பூமலர் சிரிப்பை நிங்கிதழ்கள் காட்டும் அழகெல்லாம் சங்கமிக்கும் கழுத்தின் முன் கமலம் தோற்கும் திருவடி சக்கரரேகை புலிய வருகனீயே திரிபுரம் எரிந்தது பரவனின் சிரிப்பிலே கடநேரத்தில் சிவன் சினம் தனித்திடும் சிரிப்பு நின் செவ்விதழ்கடை ஓரத்து கதிரவன் சிரிக்கிறான் காலையும் பொழுதிலே கனிந்திடுவாய் காஞ்சி காமாட்சியே வாயெடுந்து வாராய் பிள்ளைகள் வாடிட பெற்றவள் தூங்கிடல் என்ன நியாயம் எல்லையில் மூலகிற்கும் கதினி எழுந்திரம்மா அல்லிலும் பகலிலும் உன்னையே எண்ணினோம் அமுது தாராய் செல்வியே ஈஸ்வரி திருக்கண் திறப்பாய் மதுர மனோகர மொழிகளை சுவைப்பதற்கே மாயனும் பிரம்மனும் நின் முன் ஆவலாய் நின்றிருப்பார் விழிதிர எழுந்துவா கிளிமொழி பேசிடம்மா கருணை கொரு காமாட்சியே ஸ்ரீ லலிதாம்பிகே திசைகளே ஆடையாய் திகம்பர சாமியாய் பித்தேரியே பிரம்மனின் தலையதே கையினில் பிச்சை பாத்திரமாய் தலைவிரி கோலமாய் திரிந்தவன் கையை நீ பற்றியதும் உலகெலாம் வணங்குதே உன் உறக்கம் நீங்கு திருக்குளத்தருகிலே அழுததோர் பிள்ளையை மடியிருத்தி முளைப்பால் தந்தனை ஞானத்தோடியில் ஏற்றினை அருந்திய மிச்சத்தை அடியனும் பருகவே தருகவே கவி மாறி பொழிந்திடுவே கருவிழிகள் காட்டு தாயின் பாலுண்ட கந்தனும் தந்தை செவிய ஓங்கார பிரணவ உட்பொருள் உரைக்கலானான் நாயேன் கடை தேர நல்வழி கண்டேனம்மா கோயில் வாசல் திறந்தார் மனம் குளிரும் அம்மா காசியில் விஸ்வநாதன் மகிழ கமல கண் காட்டுகின்றாய் மதுரையில் சொக்கநாதன் மேல் அங்கைய கண் வீசுகின்றாய் காஞ்சியில் ஏகாம்பரன் ஏங்க கண் ஏவுகின்றாய் காப்பது நின் கண்கள் தான் வாயிழந்து வாராய் ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர பரமாச்சாரிய சரணகமலம் தரிசிக்க உன்முன் வந்து நின்றார் உனக்கென ஓரிடம் காமகோட்டி காயத்ரி மண்டபத்து திருக்காட்சி தந்திடுக திருப்பள்ளி எழுக காலடி ஞானி ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர் காஞ்சியிலே காமாட்சி தேவி உனை கண்டு கொண்டு ஸ்ரீ சக்கரமும் பீடமும் திருக்கோயிற் பணிகளும் செய்தனரே ஆவலாய் அழைக்கிறோம் வா வருகம்மா பாவங்கள் யாவையும் போக்கிடுவாய் பயத்தை நீக்கி தாயே காலனும் என்னை கண்டு அஞ்சவே காத்து நிற்பாய் ஞானமும் மோட்சமும் நல்கும் நின் அபயபரதம் காண வேண்டும் தாயே விழித்தெழுக நீயே நாராயணனும் பிரம்மனும் நமஸ்கரிக்கும் சீராந்த திருவடியில் தாமரை சங்கு சக்கரம் ரேகையாய் மின்னிட யோகியர் உள்ள பொய்கை ஆடிடும் அன்ன பேடே அருள் விழி மலர்வாய் திருமுகம் பார்த்ததும் சிலிர் சிலிர்த்திடுவார் பொறுபுறம் தேவினின் புகழ் பாடி மெய் மறந்தாடுவார் பொறுபுறம் திருவடியில் விழுந்திட வேண்டி தவிப்பார் பொறுபுறம் அனைவருக்கும் காட்சி கொடுக்கவே நீ எழுந்து வாராய் மேருவின் உச்சியில் மேனியை காண்பவர் கண்டு போகட்டும் மாமணி தீவிலும் மகேஸ்வரி நின்னழகு நன்கு காணட்டும் பார்க்கடல் நடுவிலும் பார்வதி நின்னை பார்த்து போகட்டும் காஞ்சியில் நான் காணவே கண்மலக அம்மா சிவபிரான் இடப்புறம் அமரும் உன் திருமுகம் சந்த பிம்பம் கருவிழி நீலோற்பலம் இதழ் கனிந்த கோவை பழம் முடிமுதல் அடிவரை சர்வ ஆபரண கோலம் இருவிழி மலர்கதாயே மனம் இறங்கி வாயே வேண்டியதெல்லாம் தரும் கற்பக விரக்ஷம் நீயே வேகமாய் பொழிந்திடும் பொன்மழை மேகம் நீயே தாயே சாதக பறவை நான் உன்னையே நாடினேன் சரணம் அம்மா தயை செய்து நீ வந்திடு தவ சுப்பிரபாதம் திரிபுர சுந்தரி திரிபுவன சுந்தரி சிவநாயகி பிறை முதல் முக்கண்ணி பேரின்ப வாழ்வினை தந்தாதரீ அடைக்கலம் என்பவர் படைக்கலம் ஆனது நின் கரும்பே கொடுத்திடு குங்குமமே என் குல தெய்வமே தீர்ந்தது துயரம் சேர்ந்தது செல்வம் நின் அருளே வாய்ந்தது வளமை வாழ்வினில் செடுமை நின் வரமே காஞ்சியில் வாழும் கற்பூர நாயகி பொற்பதங்கள் சார்தனன் சரணம் தவ சுப்பிரபாதம் தீர்ந்தது துயரம் சேர்ந்தது செல்வம் நின்னருளே வாய்ந்தது வளமை வாழ்வினில் செழுமை நின்வரமே காஞ்சியில் வாழும் கற்பூர நாயகி பொற்பதங்கள் சாந்தனம் சரணம் தவ சுப்பிரபாதம் கேட்பவர்க்கெல்லாம் கீர்த்தியை தந்திடும் சுப்பிரபாதம் பாட்டினால் நின்னை போற்றினால் கிட்டும் நற்பதங்கள் யாவும் நாள்தோறும் காலையில் தேவியின் புகழினை பாட வேண்டும் காஞ்சி காமாட்சியே குரு சுப்பிரபாதம் காயாம் பூனிரமேனியளே கவியாக என் வாக்கினில் வருபவளே தீராவருமைதனை தீர்ப்பவளே காமாட்சி தாமரை தாட்சரணம் கம்பா நதியின் கரை உந்திரதம் அன்பும் மரமும் சொல்லும் புஞ்சரிதம் கந்தாயனமைந்தனை நமைந்தனை தழுவும் நலம் காமாட்சியின் தாமரை தாட்சரணம் பரமம் இடபாகத்தில் அமர்ந்த திறம் பாசாகுஷம் அம்புவில் கொண்ட கரம் அனங்கன் உயிர் காத்தரு அபயவரம் காமாட்சி தாமரை தாழ்ச்சரணம் இந்திராதிய போற்றிடும் சங்கரியே இமவான் பெற்ற பர்வத வர்தினியே ஸ்ரீசக்கர பீடத்தில் நிற்பவளே காமாட்சி தாமரை தாழ்ச்சரணம் அளவற்றதொர் ஜோதி சுயம்பு ஒளி அருளுக்கோர் இலக்கணம் கருணை விழி திருமாலவன் நான் முகன் வணங்கும் பதம் காமாட்சி தாமரை தாழ்ச்சரணம் துர்தேவதைகள் தன்னை துரத்திடுவாய் நல் யோகிய தியானத்து தோன்றிடுவாய் சுபமங்களம் வாரி வழங்கிடுவாய் காமாட்சி தாமரை உனை போல் ஒரு தெய்வத்தை கண்டறியேன் குளக்கோயிலில் உன்னையே வழிபடுவேன் திருக்காஞ்சியின் தெய்வமே ஸ்ரீலலிதே காமாட்சியின் தாமரை தாழ்ச்சரணம் திருக்காஞ்சியின் தெய்வமே ஸ்ரீலலிதே காமாட்சியின் தாமரை தாழ்ச்சரணம் காமாட்சியின் தாமரை தாழ்ச்சரணம் ஸ்ரீசக்கம் பூன்றதோர் திருநகர் காஞ்சியில் ஸ்ரீலலிதை அமர்ந்தாள் ஸ்ரீ காமாட்சி தாய்க்கு மங்களம் ஸ்ரீசக்கம் போன்றதோர் திருநகர் காஞ்சியில் ஸ்ரீலலிதை அமர்ந்தாள் ஸ்ரீ காமாட்சி தாய்க்கு மங்களம் சுற்றியும் கோயில்கள் சூழ அதன் நடுவே வெற்றி மகள் வீற்றிருப்பாள் ஸ்ரீ காமாட்சி தாய்க்கு மங்களம் தான் தான் தெய்வத்திற்கெல்லாம் என காட்ட ஏகாந்த கோலத்தாள் ஸ்ரீ காமாட்சி தாய்க்கு மங்களம் காயத்ரி மந்திர பொருள்தான் தான் என காட்ட காயத்ரி மண்டபம் அமர்ந்தாள் ஸ்ரீ காமாட்சி தாய்க்கு மங்களம் பஞ்சாக்னி மத்தியில் பரமனை நோக்கி தவமிருந்தாள் சங்கரி பார்வதி கௌரி ஸ்ரீ காமாட்சி தாய்க்கு மங்களம் சருவும் புசியாமல் குருகி கரைந்து தவமிருந்தாள் இமவான் திருமகள் எங்கள் ஸ்ரீ காமாட்சி தாய்க்கு மங்களம் முப்பத்திரண்டு அறம் செழிக்க முறையாய் தவமிருந்தாள் கற்புடை தெய்வம் எங்கள் ஸ்ரீ காமாட்சி தாய்க்கு மங்களம் நாளும் படியளப்பே நானெனச் சொல்லி இரு நாடினில் வேளாளக்கு தந்த நங்கை ஸ்ரீ காமாட்சி தாய்க்கு மங்களம் மன்மதன் போல் கரும்புவில் மலர்பாணம் ஏந்தி நம்மை தன் பால் இழுக்கும் திறம் கொண்டாள் ஸ்ரீ காமாட்சி தாய்க்கு மங்களம் அவயவரம் காட்டாமல் அங்குசபாசம் ஏந்தித்தன் திருவிழியால் எல்லாம் தரவல்லாள் ஸ்ரீ காமாட்சி தாய்க்கு மங்களம் கண்ணின் கடை கோடியால் எண்ணம் கோடி எனினும் நிறைவேற்றி தன்னையே எண்ணும்படி வைப்பாள் ஸ்ரீ காமாட்சி தாய்க்கு மங்களம் அவள் விருப்பமே நம் விருப்பமென மனத்தை மாற்றி முடிவான காமகோடியாய் முன்னிற்பாள் ஸ்ரீ காமாட்சி தாய்க்கு மங்களம் ஆதிசங்கரர் பீடம் அமைத்து வழிவழி பூஜை செய்ய வைத்தாள் ஜோதிஸ்வரூபிணி உமாதேவி ஸ்ரீ காமாட்சி தாய்க்கு மங்களம் மங்களம் அனைத்தும் தரவல்லாள் ஆதிபராசக்தி தன் பதம் தந்தாள் இனி ஏது குறை ஸ்ரீ காமாட்சி தாய்க்கு மங்களம் மங்களம் சுபமங்களம் மங்களம் சுபமங்களம் மங்களம் சுபமங்களம் மங்களம் சுபமங்களம்